நான்காவது செய்தி தான் இப்பொழுது நாம் தொடங்குறது அந்த நான்காவது செய்தி என்னன்னா இந்த ஆன்மாவுடைய நிலை உயிர்நிலை இல்லை அது மணிவாசர் ஒருவரை பற்றியதல்ல இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள் எத்தனை உயிர்களோ அத்தனை உயிர்களுக்கும் ஆண்டவன் செய்கின்ற அருமைப்பாடு அது என்ன என்பதை பற்றி ரொம்ப அருமையா சொல்லப்படுற பகுதி அதான் நான்காவது பகுதியாக நாம் இன்று நினைக்கின்றோம் இல்லை இங்கிருந்து இருபத்தி ஆறாவது அந்த அடியிலிருந்து முப்பத்தி ரெண்டாவது வடிவரையிலும் வரையிலும் நம்முடைய கதை சொந்த கதை சிவபுராணம் அல்ல இல்லைங்களா நம்ம புராணம் உயிர் புராணம் சொல்லப்படுது ஏன்னா நம்ம புராணம் சொன்னாதானே சிவபுராணத்தினுடைய அருமை தெரியும் அதனால எப்படின்னு புல்லாயி பூடாய் புழுவாய் மரமாயி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாயி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் இது அவர் தம்மை பற்றி சொல்லிக் கொடுக்கிறார் ஆனால் எல்லா ஆன்மாக்களும் இதே கைதான் <laughs> மணிவாசன் பொல்லாவினேன் போருமாறு ஒன்றறியேன் என்று சொன்னவர் பெருமானி நான் எப்படி இருந்தேன்னா எல்லாம் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளிது இனி பிறக்க வேண்டிய ஒரு பிறப்பே இல்லை சுவாமி இல்ல அப்படி பிறந்ததுனால என்ன ஆச்சுனாரு இழைத்தேன் இந்த இழைத்ததுங்கிறது என்னன்னா உடம்பளிக்கிறது இல்ல உடம்பளிக்கிறது இல்ல ஏன்னா இத்தனை உடம்புல எடுத்திருக்காரு அது எந்த உடம்புல இழைத்து என்பது உயிர் இழைத்திருக்கான் எவ்வளவு நாள் தான் சுவாமி இந்த பிறவியிலேயே நான் மாறி மாறி மாறி மாறி மாறி எருவாய் கருவாய் தனிலே உருவாய் இதுவே தொடர்பாய் வெறி போல ஒருதாய் இருதாய் பல ஏதாய் உடனே அவமாய் அழியாது என்று பண்ணாரு எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிரர் பிறவி அவதாரம் ஏழு கடல்ல இருக்கிற மணலை ஒவ்வொன்னா என்னால் என்னலாம் சுவாமி அடியனுடைய பிறவி என்ன முடியாதுன்னு பாவம் அருகினார் இப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன்னு இந்த ஆன்மா இழைத்தது இந்த உடம்பு கடந்துட்டு போது இழைக்குது ஏறுது அது பற்றி பேச்சு இல்லை அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப எல்லாம் என்ன டாக்டர்ல நல்லா இழைச்சி தான் நம்ம வெயிட் எல்லாம் கம்மியா இருக்கணும் இதா இருக்கணும் அப்பதான் ஏன் வந்து உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதனால் எழுப்பேன்ல இங்க உயிர் இழைக்கிறான் எவ்வளவு நாள் இப்படி பிறவியிலேயே நான் இருப்பேன் என்று இப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் என்று தம்மை பற்றி சொல்லுகிறார் அது நம்ம நம்ம எல்லோருக்கும் அது பொருந்தமானது அவர் ஒரு முடிவுக்கு வந்துட்டார் பெருமானுடைய திருவள்ளி சார்ந்து நமக்கு இந்த முடிவுக்கே வரல எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்துக் கொண்டே இருக்கிறோம் அவர் இழைத்தேன் என்று சொல்ல ஒரு முடிவுக்காக வந்திருக்கிறது நாம் எல்லா பிறப்பும் பிறந்து அழைத்துக் கொண்டிருக்கிறோம் என்று இதற்கு ஒரு முடிவு என்று இதற்கு ஒரு முடிவு ஆண்டவன் தான் தரணும் அதுக்காக தான் இதெல்லாம் செய்யறேன் இதோ வெறும் பேச்சு ஏதோ சரி ஒரு ரெண்டு மணி நேரம் காலட்சேபங்கிற மாதிரி அல்லது இந்த ஆன்மா கரையேறணும்னா இந்த எல்லாம் தேவை இந்த வணக்கம் எல்லாம் தேவை <laughs> அப்படி அதுல ரொம்ப அருமையான அமைப்பை இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான உலகம் கூட அதிர்ச்சியாக அருமை சொல்லியிருக்க புல் அதுவும் உயிர் புல்லாகி பூடாய் பூண்டுன்னு பேர் நீங்க திருக்கையிலாயம் போனீங்கன்னா நேபாளம் தாண்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ஒரு ஒரு நேபாளம் தாண்டி ஒரு நூறு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இல்லை இந்திய நாட்டு இல்லை அதற்கு மேல சைனா சைனாக்காரர்கிட்ட கொடுத்துட்டார் நேரு அதனால இப்ப பாஸ்போர்ட் வாங்கி தான் நம்ம நம்ம நம்ம நம்ம இமயமலைக்கு போறதுக்கு நம்ம பாஸ் நாம பாஸ்போர்ட் பாக்குறோம் அவ்வளவுங்க இப்ப நம்ம கோயில் வர்றதுக்கே நமக்கு ஒரு பாஸ்போர்ட் கொடுக்கணும்னு சொன்னா அது மாதிரி இருக்கிற மாதிரி போச்சு அப்படி வாங்கிட்டோம் அப்படி வாங்கும்போது அதுக்கு மேல அந்த அந்த நூறு கிலோமீட்டருக்கு மேல எங்க பார்த்தாலும் அந்த பூண்டு அதாவது கொஞ்சம் இவ்வளவு நீளம் நீடிட்டு இருக்கிற ஒரு ஒரு பூண்டு இருக்கு அதுதான் எங்க பார்த்தாலும் பார்க்கும் இடம் எங்க முறை நீக்கம் இருக்கிறது பறந்து வேற எதுவுமே இல்லை எல்லாம் ஒன்றும் அதிகமாக எப்போது ரொம்ப ஒரு மரத்தை பார்க்கலாம் அல்ல அஞ்சு நாளில் நம்ம கையில யாத்திரை போகும்போது எதனையும் ஒரு நாள் எங்கேயாவது தனி மரம் இருந்தா இருக்கலாம் மற்ற பூண்டு தெரியாது அது இந்த புல்லுலேயே ஒரு வகை தான் புல்லாகி பூடாய் புழுவாய் மரம் ஆகி மரமாக பல்வேறுகமாகி பல்வேறு மிருகங்களாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் ரொம்ப அருமை கல்லும் ஒரு பிறப்புடையது என்று சொன்னது நம்முடைய அமைப்பு தமிழன் என்னைக்கோ சொன்னார் கல்லும் என்ன அதனால என்ன கேட்டா இன்னும் இருக்க விஞ்ஞான உலகம் அதை ஒத்துக்கொள்ளுது கல் வளர்ந்து கொண்டு வருது ஆனா அந்த வளர்ச்சி உடனே தெரியாது இப்ப நம்ம வளர்ச்சி தெரியுது பத்து வயசுல பாக்குறோம் பதினஞ்சு வயசுல பாக்குறோம் இருபது வயசுல பாக்குறோம் சரிங்களா அப்புறம் பின்னால வயதான முறையில பாக்குறோம் இந்த வளர்ச்சியை நான் விரைவில் பாத்துற முடியும் ஏன்னா ஐந்து பத்து ஆண்டுகளுக்குள்ள அந்த வளர்ச்சியுடைய எல்லாமே தெரியுது அது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் போனாலும் அந்த வளர்ச்சி தெரியும் அதனால வளர்ச்சியை வந்து நம்மளால சொல்ல முடியும் ஆனால் வளர்ச்சி உண்டு வளர்ச்சி உண்டு அப்ப கல்லுக்கும் வளர்ச்சி உண்டு அப்ப உணர்வு உண்டு என்று என்னைக்கு சொன்னது என்னைக்கோ முன்ன சொன்னோம் என்னைக்கும் சொன்னோம் அதனால கல்லாய் மனிதராய் அது தெரியுது மனிதர் பேயாய் கணங்களாய் பேயாகவும் பூதகணங்களாகும் வல் அசுரராகி முரட்டுத்தனமான அசுரன்லாம் முனிவராய் தேவராய் இப்படியாக இருக்கிற பிறப்பு வகையில எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் இவ்வளவு இந்த ஆன்மா இப்ப பிறந்து பிறந்து இழைச்சி போனப்பா ரொம்ப வருத்தப்படுறப்பா இனிமேல் எனக்கு தெரிய வேணாம்ப்பா என்றெல்லாம் நிகழ்ந்தும் அந்த உணர்ச்சியோடு சொல்லி விண்ணப்பித்துக் கொள்கிறார் மணிவாசகர் எல்லா பிறப்பும் பிறந்தழைத்தேன் என்று இதுல ஒரு அருமையான அமைப்பெல்லாம் இருக்குது தொல்காப்பியத்தில் தான் இந்த உயிர் வகையை ஓரறிவு முதல் ஆறறிவு ஈராக பிரித்திருக்கிறாங்க ஓரறிவுடையனையவை ஈரறிவுடையனையவை மூவறிவுடையனையவை ஆறறிவுடையனையவை என்று இந்த ஆறறிவு படைத்தது மக்கள் தான் மக்கள் தாமி ஆறறிவு உயிரே என்று சொல்லி நிறுத்தில்ல நிறுத்தில்ல அதான் அங்கே இருக்கிற அமைப்பு தமிழனுடைய அறிவு நான் அடிக்கடி வியக்கிறேன் இதெல்லாம் கிமு தொல்காப்பியம் இன்னைக்குன்னே தெரியல ஆங்கிலேயர் வருகையோ அல்லது இதுக்கு முன்ன இருந்த அரசன் வருகையோ அந்த வருகை எல்லாம் வந்ததில்லை இதெல்லாம் இப்ப முன்னூறு ஆண்டுகள் முன்ன நானூறு ஆண்டுக்கு முன்ன இது இந்த இலக்கியம் எல்லாம் தோன்றியது தொல்காப்பியம் கிமு கிறித்துக்கு முன்னே அப்ப தமிழன் கண்டிருக்கிறான் என்ன கண்டிருக்கிறான் மனுஷன் மக்கள் தாமே ஆறறிவு உயிரே இந்த மக்கள் ஒரு இனம்தான் ஆறறிவு உண்டு வேற எதுவுமே இல்லைங்களா சுவாமியினர் அப்படி மக்கள் தாமே ஆரறிவு உயிரேன்னு காலர் தூக்கிடாத நீதான் பிறவும் உளவே அக்கிளை பிறப்பேனர் உன்னை போல ஆறறிவுடையன ஏனைய இனங்களிலும் உண்டு ஆனா அது ரொம்ப அருகிய நிலைமை அருகிய நீ அருகிய நீங்க பெரம்பலூர்ல ஒரு நாயானது ஆட்டுக்குட்டியோடவே போய் ஆட்டுக்குட்டியோட வந்து அதுக்கு உதவியா இருந்து எல்லாம் செய்யறத பாக்கிறமே பாக்கிறோம் ஒவ்வொரு அமைப்புல வந்து அதை பாதுகாக்குது அப்ப நம்ம யாதும் ஊரே யாவரும் களிர்னு பறையறோம் ஆறறிவு படைச்சவன் ஆனா அந்த நாயும் ஆடுங்க பம்பு இல்லாம இருக்குதே அது எவை யாரும் ஊரின்னு இருக்கேன் யாவையும் கேளிருந்தது சொல்லல வாயினால செயல்ல காட்டுது அதனால தான் அன்னைக்கே தொல்லாப்பியம் என்ன சொல்லிட்டு ஆறறி உடைய இனம் மக்கள் ஆனால் அது போன்று ஏனைய இனங்களிலும் அவப்படும் சில உண்டு என்று சொல்லியிருக்க இதெல்லாம் தமிழனுடைய ஆழ்ந்த அறிவு ஆழ்ந்த அறிவு ஆகவே இப்படியாக எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் இதெல்லாம் ரொம்ப பிரிச்சு சொல்லியிருக்காங்க இப்ப இதுல வருகின்ற பொழுது ஓரறிவு உயிரதுன்னு கேட்டா புல்லு கல் பூண்டு மரம் இதெல்லாம் ஓரறிவு இங்க நம்ம ஐயா வேணுமே மணிவா சொன்னதுல ஈரறிவு எதுன்னா புழு புழு ஈரறிவு உண்டு என்று மூவறிவு எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கரையா எறும்பு இதுக்கெல்லாம் மூவறிவு ரொம்ப அருமையா தொல்லாபத்திலேயே இருந்து இருக்குது நாலறிவு எதுன்னா நண்டு வண்டு இதெல்லாம் நாலறிவு ஐயறிவு எதுக்குன்னு கேட்டா பாம்பு பறவை இதெல்லாம் மாதிரி பாருங்க இதெல்லாம் வந்து அந்த ஐந்தறிவு ஆறறிவு மக்கள் தேவர் அசுரர் ஏன்னா அவனும் இது போக்கிரிய தவிர ஆனா மனுஷன் தானே அதனால மக்களும் சரி தேவரும் சரி அசுரரும் சரி அவங்களும் அந்த ஆறறிவு அந்த ஆறறிவு ஆறறிவு உண்டு என்று இப்படியாக நாம் பிரிக்கலாம் எனவே இப்போ எல்லாம் வந்து இருக்கும்போது சிலது ஆற்றலால் மிகுந்து கூட இருக்குது இப்போ பேயெல்லாம் ஆற்றல் மிகுந்ததுன்னு சொல்கிறோம் அங்கே பிடிக்கும் இங்கே பிடிக்குன்னு சொல்கிறோம் ஆனால் தீமையில் அது போகுது அதனால் வந்து அது மக்களை விட உயர்ந்ததில்லை விட உயர்ந்ததில்லை அதனால கீழே தான் கருதணும் என்றெல்லாம் ரொம்ப அருமையாக பெரியவர் வகுத்திருக்கிறார்கள் இப்படியான இத்தனை பிறவிகள் இந்த இத்தனை பிறவியை ரொம்ப அருமையாக கணக்கு சொல்லியிருக்காங்க கணக்கு சொல்லியிருக்காங்க இந்த கணக்கை இன்னைய வரைக்கும் இருக்கிற விஞ்ஞான உலகம் எடுத்து ஆராயலை ஆராய்ந்து ஐயா நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்றோ அல்லது இதில் சில கருத்து வேற்றுமை உண்டென்றோ யாரும் சொல்லலையே ஊர்வ பதினொன்றாம் இந்த ஊர்ந்து போது பாருங்க ஊர்ந்து அப்படியே இது எறும்பு இந்த மாதிரி இதெல்லாம் அதுல பதினோரு வகை இருக்கான் ஒன்பது மானுடம் நம்ம இனத்துல ஒன்பது வகை இருக்கான் சிவ சிவ நாமெல்லாம் எந்த வகையோ யாரோ தெரியல ஒன்பது மானுடம் நீர் பறவை நாற்கால் ஓர் பப்பத்து தண்ணீர் இருக்கிற இனம் பறந்து போனது நாற்கால் விலங்குல ஒவ்வொன்றையும் பத்து பத்து வகை இருக்கான் சீரிய பந்தமாம் தேவர் பதினாலு தேவர் இனத்துல பதினாலு வகை உண்டான் அந்த சீர் தாவரம் நாலந்து தாவர வகையில இருபது வகை இருக்கான் எல்லாத்தையும் கணக்கு பண்ணுங்க கூட்டுங்க எல்லாத்தையும் கூட்டணும் ஊர்வ பதினொன்று ஒன்பது மானுடம் நீர் பறவை நாற்காலோர் பப்பத்து சீய பந்தமாம் தேவர் பதினாலு அயன்படைத்த அந்தமிழ் சீர் தாவர நாளை ஒரு வெண்பாவில் பாடி முடிச்சு விட்டான் எண்பத்தி நாலு அதான் எண்பத்தி நான்கு நூறாயிர யோனி பேதம் இதை யார் தொகுத்து முடிச்சா ஞானசம்பந்த பெருமான் உரை சேரும் எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனி பேதம் பெருமானி நீ வைத்திருக்கிற பிறப்பு வகை இருக்குது எண்பத்தி நான்கு நூறாயிரம் வகையான பிறப்பு வகை ஆனால் நீ எப்படி பார்க்கிற எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனி பேதம் வரை சேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் இத்தனை உயிரிடத்திலும் அங்கங்க அந்த உயிரோடு இருக்கிறான் இப்படி சொன்னது ஞான சம்பந்தம் தான் உலகத்துல ரொம்ப அருமையான வரைசேரும் எண்பத்து நான்கு நூறாயிரமாம் யோனிபேதம் வரைசேர படைத்து அவற்றின் உயிர்க்குயிராய் அங்கங்கே நின்றான் ஆமா பூண்டு நீங்க இளம் இது இமயமலையில் இருக்கிறீங்க அங்கே இருக்கிறான் மனுஷன் இங்கேயும் இருக்கிறான் திருவண்ணாமலை இருக்கிறான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க மற்ற எல்லா கனடாவில் இருக்கிறாங்க அங்கங்கே அதுலயே ஒரு மாதிரியான மனுஷன் நீக்கிறோம் அது அங்கேயும் இருக்கிறான் பெருமா இப்படி அங்கங்கே நின்றான் கோயில் என்றெல்லாம் நம்ம அருமையை ஞானசம்பன் சொன்னார் அவர் தொகுத்து சுற்றினர் இந்த பாட்டெல்லாம் போற இதெல்லாம் யார் எழுதுனதுன்னு தெரியல இந்த ஊர்வ பதினொன்றாம்னு திருக்குறள் படிமையில உரையில போற போக்கில் எழுதினர் எழுமை எழுபிறப்பும் உள்ளுவர் தங்கன் விழுமம் துடைத்தர் எழுபிறப்புனர் ஏழு வகையான பிறப்பு அது என்ன ஊர்வ பதினொன்று ஒன்பது மானுடம் நீர் பறவை நாற்கால் ஒரு பப்பத்து சீரிய பந்தமாம் தேவர் பதினாலு தாவரம் இதுதான் எழுவகையான பிறப்பு தமிழர்கள் எப்படி பாருங்க தொகுத்து ஏழு வகையான பிறப்புன்னு சொன்னாங்க ஒவ்வொன்றிலையும் எத்தனை வகைன்னு சொன்னார்கள் எல்லாம் சேர்ந்து எண்பத்தி நான்கு நூறாயிரம்னு சொன்னார் ஆங்கிலேயர் வருகை வந்த பிறகு அல்ல தமிழனுடைய தனி சிந்தனை தமிழனை போல ஒரு சிறந்த பேரறிஞன் இல்லாமல் இல்லை இல்லை அப்படி ஒரு காலத்துல இருந்தான் இருந்தான்னு சொல்ல வேண்டியிருக்கு இன்னைக்கு இருக்கின்றான்னு சொல்ல முடியல மன்னிக்கணும் என்னையும் சேர்த்தான் சொல்றேன் இது எடுத்தாலும் பிற மொழியில தான் இருக்குது பிற மொழியில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே இந்த மொழியில இருக்கிறதெல்லாம் தெரியலையே தெரியலையே இது இன்னி வரைக்கும் இந்த விஞ்ஞான உலகமும் எடுத்து தவறு அல்ல இதுல திருத்தம் உண்டு என்று சொல்லலையே இப்படி எல்லாம் இருந்திருக்கலாம் பெரியவர்கள் அல்லவா நமக்கு முன்னே பெரிய தோன்றியவர்கள் மிகப்பெரியவர்கள் மிகச்சிறந்தவர்கள் சும்மா வெறும் கில்லுக்கரையும் அல்ல எனவே இப்படிப்பட்ட எல்லா பிறப்பும் பிறந்து எம்பெருமான் இதுதான் உயிரியல் சரி இந்த மாதிரி ஏன் இந்த எல்லா பிறப்பும் ஆண்டவன் கொடுக்குறான் என்பது சித்தாந்தம் நம்ம அருமையா விளக்கம் இல்லவா நம்ம ஐயா ரெட்டியார் சொன்ன மாதிரி நம்ம இந்த சமய உணர்வுல இவையெல்லாம் நமக்கு வந்து பெருமானை எவ்வாறெல்லாம் போற்றி மகிழ வேண்டும் வணங்கி மகிழ வேண்டும் என்று சொல்லுகிறது அப்படி வணங்கி மகிழ்கின்ற பொழுது ஏன் வணங்கணும் இந்த ஆன்மா எதுக்கு எப்படி இந்த உடம்பு எப்படி வந்தது எதற்காக வந்தது என்றெல்லாம் கேட்டா அதற்கு விளக்கம் தந்தது சித்தாந்தம் நல்ல வேலையா இப்ப பெரும்பாலும் தமிழகம் முழுதும் இல்ல அங்கங்க சித்தாந்த வகுப்பு நடத்தி ஓரளவு சித்தாந்தம்னா என்ன சிவம்னா யாருன்னு கேட்காம மெய்கண்டாருனா யாருன்னு அதெல்லாம் தெரியாம இருக்கும் ஆனால் தமிழ்நா தமிழ்நாட்டில் தெரியாது இலங்கையில இன்னைக்கு எஸ்எல்சி படிச்சு முடிச்சிருந்தானா அவனுக்கு சந்தானாச்சாரியா தெரியும் சமயாச்சாரியா தெரியும் மிகச் சிறப்பாக வருகின்ற பொழுது இந்த எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் இப்படி இருந்த நான் அறியேன் இனி அடுத்த பகுதி போறேன் இனிமேதான் சிவபுராணம் என்ற பகுதி வருது அப்போ இவ்வளவு என்னன்னு கேட்டா சிவபுராணம் சொல்லுவதற்குரிய முன்னணியாக இருக்கின்ற பகுதி இனிதான் இப்படி எல்லாம் இருக்கிற இந்த ஒரு ஆன்மா தானே மணிவாசகராகிய ஒரு ஆன்மா தானே எல்லா பிறப்பும் பிறந்தளித்தது எல்லா ஆன்மாவும் பிறந்தளிக்கிறது ஏன் இப்படி பிறகுது அந்த உயிரிடத்தில் இருக்கிற என்று உயிரோ அன்றே அதோடு ஒரு அழுக்கு இருக்குது அந்த அழுக்கு எது ஈக்குவல் டு ஆணவமலம் என்று சொல்கிறோம் அது எங்க வந்தது எப்படி வந்தது தெரியாது உயிர் என்றோ அது இந்த எங்க வந்தது எப்படி வந்ததுங்கிறது ரொம்ப அருமையா சித்தாந்த சாத்திரத்தை ஒரு ஒரு விடை சொன்னாங்க அதாவது இந்த விடையில் சொல்லும் போதே விடை வந்து ரெண்டு ரெண்டு வகையா இருக்கும் அந்த விடைக்கு நேர் விடையா இருக்கு இன்னும் சிலது இனி இதை சொல்லு நான் அதை சொல்றேன் அப்படின்னு வரும் ஐயா அந்த உயிருக்கு அந்த ஆணவமலை என்ன எப்போ வந்ததுன்னாரு எனக்கு கூட ஒரு ஐயா இந்த நெல்லுல ஏன் உமி இருக்குன்னு கேக்கிறது நீ ஒரு ஆளப்பா நெல்லுனாலே உள்ள அரிசியும் மேலும் இருக்கிறது தான் அந்த உமி இருந்தாதான் நெல்லு அதுதான் இப்ப இங்கேயும் உயிர்னாலே அதோட ஆணவம் சேர்ந்து இருப்பது தான் உயிர் போடான்ட்ட பம்பு இல்லை நீ பதில் சொல்லு என் கேள்விக்கு என்ன பதில் என் கேள்விக்கு என்ன பதில் திருவள்ளூர்ல வந்து விட விளையாடி இருக்காரு <laughs> ஐயா ஞானிகளுடைய பெருமையை சொல்லுங்களேன் அப்படின்னார் அப்படியா ஞானிகள் பெருமையா சொல்றேன் ஒரே ஒரு இது எனக்கு இந்த உலகத்துல இதுவரைக்கும் எத்தனை உயிர் பிறந்தது உடம்பெடுத்து பிறந்தது எது இறந்து எத்தனை இறந்ததுன்னு ஒரு பட்டியல் கொடுக்க முடியுமான்னார் நல்லா யானே நீ இப்ப இருக்கிற சென்சஸே இது தகராறு இருக்குது எங்களுக்கு <laughs> ஆமா இப்ப என்ன குழந்தை பிறந்தவன்னு எத்தனை பேர் இப்ப பதிவு பண்றாங்க போயிட்டுது பண்ணணுங்கிற தெரியாம இருக்கிற ஆன்மாவும் இருக்கு இறந்தவன்னு எங்க பண்ணுது எனவே இப்ப இருக்கிற லிஸ்ட்லாம் சும்மா ஏதோ ஒரு ஒரு அத்தியமான கணக்கு தவிர அது போல நீங்க இப்ப இப்ப இருக்கிற அமைப்பிலேயே எத்தனை பிறந்திருக்குது எத்தனை நீ இறந்திருக்குன்னு சொல்ல தெரியாது நீ இது வரைக்கும் எத்தனை பிறந்தது எத்தனை என்ன நல்ல ஆளப்பால சொல்ல முடியுமானாரு அது போலதான் நல்ல ஆளப்பா நீத்தார் பெருமையை சொல்ல முடியுமானார் துறந்தார் பெருமை துணைக்கூறின் துறந்தவருடைய பெருமையை நான் சொன்ன சொல்ல நினைத்தால் இது வரைக்கும் உலகத்தில் பிறந்திருந்தவங்களை நீ எண்ணிட்டு வா நான் தொடர்ந்த ஒரு பெருமையை சொல்றேன் அது முடியாது இது முடியாது என்ன விளையாட்டு இருக்க பார்த்தீங்களா விளையாட்டு ஏன்னா நீ எப்படி இது வரைக்கும் பிறந்திருந்தது என்ன முடியாது போல ஞானியுடைய பெருமையும் சொல்ல முடியாதுரா ஞானியுடைய பெருமை சொல்ல முடியுமா நீத்தார் பெருமைன்னு திருவள்ளுவர் சொன்னாரு ஞானிகளுடைய முதலதிகாரம் கடல் வாழ்த்து இரண்டாவது யாரம் வான் சிறப்பு மூணாவது யாரம் நீத்தார் வாழ்க்கையே திருக்குறள் திருக்குறளே வாழ்க்கை அப்படின்னு சரிங்களா என்ன பண்ற அதையே படிக்க மாட்டேங்கிறானே நீ வேற ஒண்ணுமே படிக்க வேணாம் ஒண்ணு படிச்சாலே போதும் இப்ப அந்த அந்த அந்த ஆணவ மீறல் எப்படி இருக்கு எப்படி வந்ததுன்னு கேட்டா இந்த நெல்லுக்கு எப்படி உமி வந்தது வந்த வர்றது இல்லையா நெல்லுனாலே அரிசி அதுக்கு மேல இருக்கிற உமியை சேர்த்து சீக்வல் டு நெல் அப்படின்னு அது போல உயிர்னாலே அதோட ஆணவத்தோடு கூடியதுதான் என்று ரெண்டு சேர்ந்து இருப்பதுதான் உயிர் போய் சிவஞான பதம் இது நெல்லிற்கு உமியும் நிகழ் செம்பினில் களிம்பும் செம்புக்கு எப்ப களிம்பு வந்தது நல்லாப்பா செம்புனால ரெண்டு நாள் விளக்காம போட்டீங்கன்னா தாய்மார்கள் கண்ணங்கரையே கண்ணங்கரையே ஏ அது கொஞ்சம் புளி வெளியே போட்டு வர விளக்கடி அப்படிங்க அப்ப செம்புல களிம்பு வந்தது நிகழ் செம்பினில் களிம்பும் சொல்லில் புதிதன்று நெல்லுனால உமியல் சொந்தம் செம்புனால களிம்பு அது போல உயிர்னால ஆணவத்தோடு சேர்ந்தது அந்த பாழா போன ஆணவத்தை நீக்கத்தான் என்ன பண்றனர் நம்ம வேஷ்டியில வந்து அழுக்கடி போச்சுன்னா என்ன பண்றோம் திருக்குறிப்பு தொண்டர்கிட்ட கொடுக்குறோம் திருக்குறிப்பு தொண்டர் யாரு என்ன மரபு அதுக்காக தான் ஒரு கல் ரெண்டு மாங்காய் ஒரு அடியவர் யார் என்று தெரிஞ்சுக்கிறோம் அதுமாதிரி நம்ம வந்து வண்ணாருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம் திருக்குறிப்பு தொண்டர் தான் அறுபத்தி மூன்று அடிவரில் வன்னார் வேற யாராவது இருக்காரா இல்ல பொறுத்ததான் திருக்குறிப்பு தொண்டர் தான் சரி அதனால இப்ப அவற்றை கொண்டு போடுறோம் அவர் என்ன பண்றாரு இந்த வேஷ்டிய அப்படின்னு சொன்ன இதை வந்து இனி ஊர்த்த அடுக்கி ஏற்ற வேண்டியது அந்த அளவுக்கு ஏற்றி வச்சிருக்கு அவன் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா போட்டு அதை எடுத்து எடுத்து வச்சு அதை இன்னொரு அழுக்கில் சேர்த்து ஓர் மண்ணுங்கிற அழுக்கில் சேர்த்து நல்லா ஊற வச்சு ஊற வச்ச பிறகு ஒரு நாள் போட்ட பிறகு திரும்ப என்னென்ன மேலே எடுத்து வச்சு கீழே இது கறி வச்சு நல்லா புழுங்க வச்சு அடித்த பிறகு நல்ல தண்ணியும் கிடைக்குதாங்கிறத போய் எடுத்து நல்ல சொரசொரப்பான கல்லெடுத்துல கல்லெடுத்த அடித்தா அவ்வளவு அடித்தாதான் அது பளிச்சுன்னு விளங்குது பாரு சார் எவ்வளோ அழுக்கு எவ்வளோ அழுக்கு அதுபோல இந்த உயிருங்கிற ஆணவ மலத்தை நீக்கிறதுக்காக புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் சுரராய் முனிவராய் தேவராய் இவ்வளவு போட்டு கசக்கனாதான் பாத்தீங்களா அழுக்கு போறத இவ்வளவு டன் டன்னா செஞ்சு வச்சா என்ன பண்ணி தொலைக்கிறது கொஞ்சமா செஞ்சு வச்சிருந்தது ஆனும் இது போறதுக்கு தான் பிறப்பு கொடுக்குறான் ஆகவே இப்படி எல்லா பிறப்பும் என் எம்பெருமான் என்று சொல்லிவிட்டு இதுதான் சொல்கிறார் பெருமானி உன்னுடைய திருவள்ளினாலே இப்பொழுதாவது அடியனுக்கு அவையெல்லாம் நீங்களும் உன்னுடைய திருவடியை நினைவும் எனக்கு உன்னுடைய கருணை கிடைத்தது மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் மெய்யே வாய்மையாக இருக்கிற பெருமா அல்லவா அல்லது மெய்யே உன் பொன் உண்மையிலேயே சொல்ற இப்பதான் உன்னுடைய பொன்னடிகள் அப்படி உண்மையிலேயே என்று இப்படி சொல்லலாம் பெருமானை கூப்பிடுவதாக மெய்யே என்று சொல்லலாம் சத்தியமே கடவுள்னு முடியல அதனால மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் இன்னைக்கு பார்த்ததுனால வீடுற்றேன் விடுதலை பெற்றேன் எதிலிருந்து இந்த உலகில் இருந்து விடுதலை பெற்று அருளியல்ல அழுந்துகிறேன் அருளியல்ல அழுந்துகிறேன் அல்லவா வீடுற்றேன் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன் என்ன செய்யலாம் உய்ய என் அடுத்தது ஆமா உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா அங்க ஒரு கம போட்டுக்கிட்டா நல்லது இந்த சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்துன்னு வரும்போது நம்ம கூடுமான வரைக்கும் என்னன்னு கேட்டா பொருள் உணர்வையே படிச்சுட்டா நல்லது இல்ல அப்ப உய்ய யார் இந்த ஆன்மா இந்த ஆன்மாவானது பிழைப்பதற்காக என்ன செஞ்ச தெரியுமா என் உள்ளத்துள் என் உள்ளத்துல கூட நீ நிக்கிறப்பா எப்படி நிற்கிறார் ஓங்காரமாய் நின்ற மெய்யா பிறன வடிவாக உள்ள நின்று கொண்டிருக்கிறாய் ஓங்காரமாய் நின்ற மெய்யா சரி இந்த உயிர் ஆணவத்தோடு கூடியது பெருமான் அந்த ஆணவத்தோடு கூடிய உயிரோடு இருந்தா அவனுக்கு அந்த மலம் தாக்குமோ சர்ச் தாக்காதரா விமலா விமலன்னா மலத்தாக்குதலில் என்றும் நீங்கவன் மலத்தாக்குதல் நீங்கணும் விடைப்பாக விடைப்பாக எது மேல வருவான் பெருமான் விடையில வருவான் விடை என்ன விடை என்ன விளங்காது ரிஷபம் விளங்கும் ஏன் நம்ம தமிழர் அதனால முருகா தமிழர் அல்லவா அதனால தமிழர் இருந்தா ரிஷபம்னா விளங்கும் இல்லைங்களா விடைன்னு ஆணியருன்னு போகப்படாது ஆணியர் ஆணியரு விடை இதெல்லாம் நம்ம ரிஷம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் தோருடைய செவியன் விடையேறி தூவன் மதிசூடி காருடைய சுடலை பொடி பூசி என் உள்ளமும் கவர்கள்வன் தோருடைய செவியன் ரிஷவமேரிங்கல சிவ சிவ என்னங்க வெள்ளை எருதேரி இப்படி ரெண்டாவது நம்ம பெருமாள் ரொம்ப சிக்கனம் மற்றதெல்லாம் பெட்ரோல் பெட்ரோல் போடணும் பாருங்க நீங்க எல்லாம் எவ்வளவு பெருமாறீங்க ஸ்கூட்டருக்கு அதுக்கு டீசல் விலை ஏறுது அது விலை ஏறுதுன்னு சொல்லிட்டு இது மாடு ரெண்டு அவுத்து விட்டா மேயும் தண்ணி குடிச்சிட்டு ஏன்டா போக போலாமா ராஜா திருவண்ணாமலை இருந்து நம்ம வேலூருக்கு ஏறி உட்காரும் போயிட்டு வம்பு இல்லை கொஞ்சம் நேரம் போலூர் பக்கம் கொஞ்சம் அவுத்து விட்டு கொஞ்சம் நேரம் மேய்ச்சி தண்ணி ஒரு சிக்கனம் பாத்தீங்களா ரொம்ப சிக்கனமான நம்ம ஆள் மாதிரி சிக்கனம் இல்லைன்னா காஞ்சில உமையம்மைக்கு வந்து ரெண்டு நாள் நெல் கொடுத்து இத்தனை உயிரையும் பாதுகாக்குமா கொடுத்து ரெண்டு நாள் இத்தனை உயிரையும் பாதுகாருனா ஆனா அந்த பொண்ணு பதுவுசும் சரி அப்படியே வேண்டியது இதை கொண்டு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்கல அது இப்படியெல்லாம் இருந்ததாக கேள்வி <laughs> எனவே மெய்யா விமலா விளைப்பாக இங்க ஒரே ஒரு கருத்தை நம்ம என்னணும் விடையின் மேல் வந்தா அதுக்கு பாகன்னு பேரா கிடையாது யானையில வர்றவங்களுக்கு பாகன்னு பேரு விடையில வந்தா ஆணியர் அதாவது காலை மேல வந்தா இப்ப யாரும் வர்றதில்லை வந்தா ஆயர்னு பேர் ஆயர்னா இடையர் இடைக்குலத்து மக்கள் இடையர்கள் மாடு மேடு மேய்க்கிறவங்க விளையாட்டாவும் ஏறிட்டு வந்து உட்காந்துருவாங்க ஆகவே விடையில் ஏறி வருகின்றவர்கள் இடையரே தவிர பாகர் இல்ல பாகர்னு யாரை சொல்லுவோம் யானையில வரவங்கள தான் யானை பா அப்படிம்போம் இங்க என்ன பண்றாரு விடைப்பாகா விடையின் மேல் வருகின்ற பாகனி அப்படிங்கிறார் மணிவாசகருக்கு இந்த ஒரு மரபு தெரியாதா காலையில வந்தா இடையர் யானையில வந்தாதான் பாகர் அப்படிங்கிறது சாதாரண நமக்கே தெரியுது மாண்புமிகு அமைச்சராக இருந்து மிகுந்த ஞான பேரொழியாக இருந்து குருநாதன் உபதேசம் பண்ண பெரிய சீடர் நல்ல மாணாக்கர் அந்த மாணாக்கர் தெரியாத ஆயினும் சொன்னார் என்ன விடைப்பாக விடைப்பாக அப்ப என்னமோ ஒரு தப்பு பெற மாதிரி இருக்குது விடையின் நீ என்ன பண்ணிருக்கணும் விடை ஆயா ஆயர் ஆயர்னு ஒருத்தர் அறுபத்தி மூன்று பேர்ல ஒருத்தர் இருக்காரு ஆணாயர் அங்க பாத்தீங்களா போற போக்குல ஏன்னா இடையர்கள் வந்து ஆண் பசுவையும் மேய்ப்பாங்க இடையர்கள் ஆட்டையும் மேய்ப்பாங்க நம்ம நாயனார் எதை மேய்ப்பவர்னா ஆண் பசுவை மேய்ப்பவர் அதனால ஆண் ஆயர் ஆணாயர் என்ன போற போக்கில் எவ்வளவு அருமையான ஆணாயர் அப்போ ஆடு மேய்ப்பவரும் இடையர் மாடு மேய்ப்பவரும் இடையர் நம்ம ஆயர் குலத்தவராக இருக்கிறவர் ஆண் ஆயர் என்று சொன்னார் ஆண்களுக்கு எத்தனை சொல்லி போடணும் ரெண்டு சொல்லி போடணும் அப்பதான் பசுவை குறிக்கும் மூணு சொல்லி போட்டா அவங்க பெண் நாம் ஆண் தமிழ் நல்லா இருக்கணும் பொறுப்புணும்னா இதெல்லாம் தெரியணும் ஒரு புண்ணுன்னு தெரியணும் இல்லைங்களா அப்ப பாத்தீங்களா அந்த ஆண் ஆயருங்கும் போது இந்த ரெண்டு சொல்லி போட்டா ஆண்னா பசு அதே மூணு சொல்லி போட்டா ஆண் நாம அவ்வளவு கவனம் இருக்கணும் தமிழ் எழுதும் போது நம்ம தமிழ் இல்ல கல்வூண்டி வந்தூன்றா காலம் முதல் வந்த தமிழ் இல்ல எப்படி பாதுகாக்க அதனால ஆணாயர் எனவே விடைப்பாகான்னு சொன்னார் அப்படின்னா மரமடிகள் இதை பார்த்தார் அவர் தான் முதல்ல இது வந்து தோணுனது இல்லை விடையின் மேல் வருவது ஆயரை தவிர விடையின் மேல் வருவது பாகர் அல்லவே ஆனா மணிவாசர் விடைப்பாகர்னு சொன்னார் என்பதை எடுத்து முதல்ல என்னது அவர் தான் என்ன பண்ணி தொலைச்சுட்டாருன்னா இது மாதிரி இருந்து சொல்றத தவறுதான் ஆனா ரொம்ப பெரியவங்க சொல்லிட்டாங்கன்னா அது வலு அமைதியா வச்சுக்கணும் வழுன்னு குற்றம் அமைதின்னு ஏற்றுக்கொள்ள முடியாத குற்றம் அப்படி அப்படி வலு அமைதியா வைத்துக் கொள்ளணும் யாரு மரமடிகள் யாராரா தொட்டாங்க சிவபுராணத்தை அவர் இந்த இடத்துல இவருக்கு வந்த சந்தேகம் அவரு தான் ஆனா என்ன அருமையான எண்ணம் என்ன ஆனா சொன்ன அந்த இலக்கணம் தப்பு தப்பு மணிவாசகர் வடு செய்து அது அமைதியாக்கணுமா இல்லை பின்ன என்ன விடையின் மேல் வருகின்ற பாகா எப்பொழுது விடையின் மேல் வருவாய் எப்படி வருவேன் எங்க அம்மாவோட வருவேன் அல்ல அப்ப அம்மையும் அப்புறமாக வருகின்ற அம்மையை பாகம் ஒரு பக்கமாக கொண்டிருக்கிற பெருமானி பாகான இந்த பாகன வம்பு இல்லை பாருங்க மணிவாசகர் தவறு செய்தார்னு சொல்லலாமா விடையின் மேல் வருகின்ற பாகனே விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகந்த நுண்ணியனி இதெல்லாம் சிவபுராணம் சரிங்களா அப்போ இந்த ஆன்மாக்கள் தோறும் என்ன பண்றான் பெருமான் ஓங்காரமாய் நின்று இருக்கிறான் அப்படி ஓங்காரமாக அந்த உயிர்கள் இருந்ததுனால உயிரோடு இருக்கிற மலம் அவனை தாக்குவதில்லை எனவே விமலன் மலத்தின் நீங்கியவன் அல்லவா அதனால தொல்லாப்பியம் தான் முதல் முதல் சொல்லிச்சு வினையின் நீங்கின் தொல்லாப்பியமே படிக்கிறது இல்லை மொழி இலக்கணம் மட்டும் அல்லது வாழ்வியல் இலக்கணமும் கூட இன்னைக்கு இருக்கிற இலக்கணத்துல மிக பழமையான இலக்கணம் தொல்காப்பியம் தான் அப்ப நன்னூல் பின்னால் இப்போ பத்தாம் நூற்றாண்டுல பன்னெண்டாம் நூற்றாண்டுல வந்தது கிமு தோன்றியது அருமையான இலக்கணம் மொழியலையும் சொல்லுகிறது வாழ்வியலையும் சொல்லுகிறது அருமையா அதுதான் அருமையா வினையின் நீங்கி விளங்கிய அறிவன் இயல்பாகவே வினை என்பதோடு இல்லாத நீங்கிய ஒரே ஒருவன் அவன் இறைவன் தான் அவன் தான் விளங்கி அறிவன்னர் அவன் தான் உண்மையான விளக்கமான அறிவினை உடையவன்னர் நாமெல்லாம் விளக்க விளங்கி கொள்கிற அறிவு அதையும் ஒன்னுடக்க ஒன்று புரிஞ்சுகிற அறிவு அதையும் கொஞ்ச நாள்ல மறந்துற அறிவு சிவசிவ இத்தியாதிகள் அந்த விளங்கிய அறிவுன்னு ஒருவன் உண்டென்றால் அவன் ஒருவன் தான் அது அப்படியே பார்த்தார் திருவள்ளுவர் அதனாலதான் இப்ப அவர் எங்க தொல்காப்பியர் விளங்கிய அறிவன் சொன்னார் நான் வால் அறிவன் சொன்னேன் வால்னா தூய்மையான அர்த்தம் எனவே விமலா விடைப்பாக இதெல்லாம் சிவபுராணம் பெரிய பெருமானை பற்றிய போட்சிகள் தான் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனி அருமையானது மறைகள் கூட அந்த பெருமானை முற்ற உணர்ந்ததில்லை பின் என்ன செய்யினார் ஐயா எங்களுக்கெல்லாம் தலைவன் நீதான் என்று சொல்லும் இல்ல அப்படி சொன்ன வேதங்கள் அவன் எப்படி இருப்பான் எப்படி இருப்பான் அப்படின்னு நம்முடைய திருவிழாப்பானத்துல போற போக்கில் பரஞ்சோதி முனிவர் ஒரு சொன்னார் வேதங்கள் என்ன குறிக்குதுன்னு கேட்டா இறைவனை இப்படி அல்ல இவன் இப்படி அல்ல இப்படி அல்ல இப்படி அல்ல இப்படி அல்லன்னு சொல்லிச்சு தவிர இப்படி என்று சொல்ல தெரியல அல்ல ஈது அல்ல ஈது என மறைகளும் அண்மை சொல்லினால் சொல்லி திளைக்கும் இச்சுந்தரனும் நீங்க சொக்கநாதர் தெரியுமா வேதங்கள் கூட இப்படி அல்ல இப்படி அல்ல இப்படி அல்ல இப்படி அல்ல சொல்ல இப்படித்தான் சொல்லாது நம்முடைய தேவாரத்தில் அதை வாங்கி சொன்னார் இப்படியன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டோனாதே கரும்பலைகளை